தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த தாளினை நினைப்பில் நினைப்பிலடியேனை தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த தாளினை நினைப்பில் நினைப்பிலடியேனை தாதவில் கடுக்கை நாக மகிழ் கற்ப தாருவன மெத்திய விராலி தாதவிகடுக்கை நாக மகிழ் கற்ப தாருவன மெத்திய விராலி மாமலையில் நிற்பல் நீ கருதி உற்று வாயன அழைத்த மனதாசை விராலி மாமலையில் நிற்பல் நீ கருதி உற்று வாயன அழைத்த மனதாசை மராசினை அறுத்து ஞான முதடித்த வாரமினி நித்தம் வரவேனே மாசினை அறுத்து ஞான முதலித்த வாரமினி நித்தம் வரவேனே காமனை எரித்த தீனயன நெற்றி காதிய சுவர்க்க நதிவேணே காமனை எரித்த தீனயன நெற்றி காதிய சுவர்க்க நதிவேணி உரை புற்றிலாடு பணியிட்ட காதுடைய அப்பர் குருநாதர் காணிலுரை புற்றில் ஆடு பணியிட்ட காதுடைய அப்பர் குருநாதர் சோமனோட சோமனோடருக்கல் மீன் உலவு மிக்க சோலை புடை சுற்று வயலூரன் சோமனோடருக்கல் மீன் உலவு மிக்க சோலை புடை சுற்று வயலூரன் சோலை புடை சுற்று வயலூரன் சூடிய தடக்கை வேல் கொடு விடுத்து சூர்தலை துணித்த பெருமாளே சூடிய தடக்கை வேல் கொடு விடுத்து சூழ்தலை துணித்த பெருமாளே சோமனொடருக்கல் நீனுலவு மிக்க சோலை புடை சுற்று வயலூரா சோலை புடை சுற்று வயலூரா வயலூரா வயலூரா வயலூர வயலூரா வயலூரா வயலூரா வயலூரா வயலூரா காதுடைய அப்பர் குருநாத வயலூரா குருநாத வயலூரா குருநாத குருநாத வய வயலூரா சூடிய தடக்கை வேல் கொடு விடுத்து சூர்தலை துணித்த பெருமாளே சூர்தலை துணித்த பெருமாளே சூர்தலை துணித்த பெருமாளே பெருமாள்